வணக்கம் நண்பர்களே நற்றினை ஹாரி பாட்டர் கதை சொல்லுநீதி பகுதி இருநூற்றி பதினான்கை வழங்குவது சென்னை அரவிந்த் ப்ரொஃபசர் மினர்வா ஹேரிய ரகசியமா அவங்களோட தனியா பேசணும்னு கூட்டிட்டு போறாங்க அவங்களோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு போங்கன்னு பார்த்தா ஹாரி வேற ரூமுக்கு ஹாரியை கூட்டிட்டு போறாங்க பார்த்தா அவங்க தான் டெபுட்டி ஹெட் மிஸ்டர்ஸா இருந்தாங்களே இப்போ அவங்க தான் ஹெட் மாஸ்டர் ஹாரியை கூட்டிட்டு டம்பிள்டோட ரூம்க்கே கூட்டு போறாங்க அங்க பாஸ்வேர்ட்லாம் எதுவும் கேட்கல அந்த ரூமுக்கு போனோடனே தானாவே ரூம் திறந்து கிடக்கு அங்க வழக்கம் போல எல்லா சேர் பென்சிவ் அங்க ஃபீனிக்ஸ் பறவை ரொம்ப சோகமான கீதம் பாடிக்கிட்டே இருக்கு கிரவுண்ட்ல இருக்கு அதோட சோக கீதம் கேட்குது எந்த வித்தியாசமும் இல்லை ஒரு மனுஷன் தான் அந்த ரூம்ல இல்லை அதுக்கு பதிலாக மேலே இருக்கிற ஃபோட்டோஸில் ஒரு போர்ட்ரேட் ஆட் ஆயிருக்கு டம்பிள்டர் ஹாரி சரி பண்ணி வச்ச அதே கண்ணாடி அவரோட பாடி கீழே விழும்போது அவர் கண்ணாடி கண்ணாவண்ணமாக ஒரு மாதிரி தொங்கிட்டு இருந்தது அவளோட முகத்தில் ஹாரி செட் பண்ணி வச்சுருந்தான் அதுக்கப்புறம் அங்கே போய் முட்டி போட்டு அழுதுட்டு இருக்கும்போது அதே மாதிரி செட் பண்ணி வச்ச அதே கண்ணாடியோட டம்பிள்டர் அப்படியே அந்த போர்ட்ரேட்டில் அப்படியே இருக்காரு நல்லா நிம்மதியாக எந்த கவலையும் இல்லாமல் தூங்கிட்டு இருக்காரு ப்ரொஃபசர் மினர்வா அப்படியே கிரவுண்ட் ஒரு பார்வை பார்த்துட்டு ஹரி சொல்லு நீயும் ப்ரொஃபசர் டெம்பிள்டரும் சாயங்காலம் எங்கே போயிருந்தீங்க ஹாரிக்கு இதுக்கான பதிலை ஏற்கனவே என்ன சொல்லணும்னு மனசுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தான் சாரி ப்ரொஃபஸர் அதை மட்டும் என்னால் சொல்ல முடியாது ஹரி அறிவோட தான் பேசுறியா எல்லாம் டைம் காலெல்லாம் மாறிடுச்சு நீ நினைக்கிற மாதிரி இல்லை டம்பிள் இப்ப இல்லை முந்தி அவர் சைக் சீக்ரெட்லாம் அதை இதெல்லாம் வச்சிருக்கலாம் ஒன்றை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா இப்ப அவர் இல்ல எல்லாம் மாறிடுச்சு இப்ப இருக்கிற நேரத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ இல்ல ப்ரொஃபஸர் எதுவும் மாறல எனக்கு டம்பிள்டர் தான் செத்தா எல்லாருக்கும் திட்டங்கள்லாம் சொல்லணும்னு அவர் சொல்லல எனக்கு இடப்பட்ட கட்டளை தான் நான் யாருக்கும் சொல்லக்கூடாது என்ன ஹரி இப்படி சொல்ற அப்படி பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடி கதவு திறக்கப்படுது ப்ரொஃபசர் ஸ்லக்பான் ஹேகிட் எல்லாம் ஓடி வராங்க ஸ்லக்பான் கத்துறது ஐயோ அந்த பாவ பேசுற நம்மள எல்லாரையும் கழுத்தறுத்துட்டு போயிட்டானே ஐயோ ஐயோ ஸ்லக்பான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கூழ்வனவங்க இருந்து தலைவர் வரப்போறாரு ஆமா ஆமா அப்படின்னு ஹேக்ரிட் சொல்றாரு அதுக்குள்ள நம்ம எல்லாம் ரெடி பண்ணோம் இந்த பள்ளி இன்னும் நடத்தணுமா மூடணுமான்னு நம்ம என்ன முடிவு பண்ணல ஏன்னா பள்ளியில வேலை செய்யற ஒரு டீச்சரை ஹெட் மாஸ்டர் கொலை பண்ணியிருக்காரு இது சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் திறந்ததை விட ரொம்ப மோசமான நிலைமை இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இந்த பள்ளியில இருக்க மாட்டாங்க இல்ல இல்ல ஒரு ஆள் இருந்தா கூட அதுக்கு அவங்களுக்காக இந்த பள்ளி நடக்கணும் யார் இருப்பாங்க எவனும் இருக்க மாட்டான் அப்படின்னு பிளெட்டுக்கு வந்து சொல்றாரு ஹேக்ரிட் நீங்க என்ன சொல்றீங்க <laughs> நான் சொல்றதுக்கு என்ன மேடம் இருக்கு ஹெட் மிஸ்டர்ஸ் நீங்க தான் முடிய பண்ணும் இல்ல சின்ன வயசுல இருந்தே டம்பிள்டர் உன்னோட வியூஸை கேட்டுதான் எந்த முடிவு எடுப்பாரு <laughs> இந்த பள்ளி திறந்திருக்கோ என்ன நான் நிச்சயமா இங்கதான் இருப்பேன் மேடம் என்கிட்ட கத்துக்கணும்னு ஆசையா ஒருத்த இருந்தாலும் அவளுக்கு நான் நிச்சயமா பாடம் எடுப்பேன் இது என்னோட வீடு எனக்காக டம்பிள்டர் அமைச்சு கொடுத்த அந்த வீடு என்னை கடைசி வரைக்கும் வச்சு கட்டி காப்பாத்திட்டு இருந்தாரு ஹெட் அப்படின்னு ஜன்னல் வழியா ஒரு போட்டோல வந்து ஒரு ஆள் வந்து பேசுறாரு மினிஸ்டர் வந்துட்டு இருக்கார் அவரோட அமைச்சகத்தை வந்து ஆப்ரேட் ஆயிட்டார் தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் எவராட் அப்படின்னு சொன்னேன் மினிஸ்டரோட தூதரா வந்த அந்த பேட்ரஸ் மறைஞ்சிருச்சு கிரவுண்ட் லைன் உடனே மினிஸ்டர்ஸ்லாம் இறங்கி வர்றது தெரியுது ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நாள் அவங்களை இருக்கட்டுமே நம்ம ஹெட்மாஸ்டர்ஸோட கடைசி ஃபியூனரலுக்கு இருக்கணுமே அப்படின்னு ஹாரி ஹாரி சொல்கிறான் ஆமா ஆமா எனக்கு கடைசியா அவங்களோட மரியாதையாத அவர் வாங்கிட்டு அவர் போட்டுமே நிம்மதியா அப்படின்னு ஹாரி சொல்கிறான் நிச்சயமா நிச்சயமா ஒரு ரெண்டு நாள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க சொல்லலாம் அப்படின்னு ப்ரொஃபசர் மினர்வா சொல்லிட்டு கிளம்பி மினிஸ்டரோட பேச போயிட்டாங்க ஹாரி நைட் அப்படியே அப்படியே இந்த ரூம்ல இருந்து இறங்கி போறாரு மினிஸ்டரோட கண்ணில் படாம இந்த ஆள்கிட்ட நான் பேசுற எந்த மனநிலையே இல்லை அப்படின்னு வச்சுட்டு தன்னோட கிரைஃபெண்டர் ரூமுக்கு போலாம் எல்லாரும் மெயின் ஹாலில் உட்காந்துருக்குறாங்க எல்லாம் நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஹாரியை கூட யாரும் கண்டுக்கல ஹாரி உள்ள போய் தான் படுக்கிற பெட்ரூம்குள்ள போறான் அங்க ராணு உட்காந்துருக்கிறான் ஹாரிய பார்த்தோன்னே கடைசியில் என்னாச்சு ஆக்ரக்ஸ் எடுத்துட்டீங்களா இல்லையா அழிச்சிட்டிங்களா இல்லையா ஐயோ அப்படின்னு ஹாரி இப்பதான் நடந்ததெல்லாம் புரியுது சொன்னது நடந்ததெல்லாம் சொல்கிறான் சே நடந்ததெல்லாம் வேஸ்ட்ரா அங்கே ஆர்டாக்ஸில் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அது ஏற்கனவே ஏதோ ஒரு மோட்டுக்கு கீழே வேலை செஞ்சது அடிமையா என்னன்னு தெரில அதை எடுத்து எடுத்து ஒரு ஃபேக் ஹார்காக்ஸ் அங்கே வச்சுட்டான் இது உண்மையான லாக்கெட்டும் இல்லை அந்த லாக்கெட்டு என்னாச்சுன்னு தெரியவும் இல்லைடா தெரியவும் இல்லை இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலடா இப்போ தான் ஹாரிக்கு புரியுது இந்த உலகத்தில் இனிமேல் தாம பாதுகாப்பா இருக்கோம் தன்னை சுத்தி நிறைய பேர் பாதுகாப்பா இருக்காங்க இந்த மமதை இந்த எண்ணம் இந்த கற்பனையான எண்ணத்துலேருந்து அவன் வெளியே வரணும் தன்னை பாதுகாக்க யாருமே இல்லை தன்னை பாதுகாத்த தாய் தந்தை ஒரு வயசுலேயே இறந்துட்டாங்க தனக்கு திடீர்னு காட் ஃபாடரா வந்த சீரியஸ் இறந்துட்டார் எல்லாரையும் விட மிக பெரும் பாதுகாவலாக இருந்த டம்பிள்டரும் போயிட்டார் உலகத்தில் தான் இப்போ தனிமையில் விடப்பட்டிருக்கான் ஆனா தனக்கு கிட்டப்பட இடப்பட்ட கடமைகள் மட்டும் இருக்கு ஹர்மியானி ரூம்குள்ள ஓடி வரா ஹரி ஹரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன கண்டுபிடிச்சிட்டா ஒன்னும் புரியலையே நீதான் சொன்னியே அந்த அந்த பிரின்ஸ் யாரும் கண்டுபிடிச்சிட்டேன் இனிமேல் கண்டுபிடிச்சு என்ன யோசு நான் அன்னைக்கே சொன்னேன்ல ஐரின் பிரின்ஸ் அவ ஹாஃப் பிளட் பிரின்ஸ் இல்ல அவ தான் செவரஸ் நேப்ஸோட அம்மா அவளோட கணவன் பேர் டோபியஸ் நேப்ஸ் டோபியஸ் நேப்ஸ் தான் ஒரு மகள் சாதா உலகத்தை சேர்ந்தவர் அவனோட பையன் தான் அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த செவரஸ் நேப்ஸ் அப்போ மோட் மாதிரியே இவனோட அப்பாவும் சாதா உலகத்தை சேர்ந்தவங்களா அதை மறைச்சு பொய் சொல்லி பொய் சொல்லி தான் தான் பியூர் பில்டன் பொய் சொல்லி தான் அந்த கூட்டத்தில் சேர்ந்தானோ அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டே இருக்கிறான் என்ன நடந்து என்ன யூஸ் அப்படியே மறுநாள் ஃபியூன்ரல் எல்லாம் ஆரம்பிச்சது வழக்கத்தோட பயங்கர கூட்டம் டம்பிள்டோட மேல ஆழ்ந்த அன்பு வச்சவங்க அரபெல்லா ஃபிக் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் கூட்டமே வந்திருக்கு எவ்வளோ சேர் அரேஞ்ச் பண்ணாலும் அதை மீறி வெளில கூட்டம் பயங்கரமாக நிற்கிது ஹாரி அந்த கூட்டத்தில் கூட்டமாக ஒருத்தனா அந்த சேரில் உட்காந்துருக்கிறான் ஹேக்ரிட் தூரத்துலேருந்து எதையோ தூக்கிட்டு வரான் அதுதான் டம்பிள்டோட பாடின்னு தெரியுது எல்லாரும் எஞ்சி நிற்கிறாங்க எல்லாம் இப்போ மரியாதை கொடுங்கடா அப்புறம் உயிரோடு இருக்கும்போது அவரை யாரும் மதிக்கல அதை பாரு மினிஸ்ட்ரியோட தலைவன் ஏதோ இந்த பர்சி இருக்கிறானே எவ்வளோ கேவலமாக நல்லா நடத்திட்டு இருந்தான் மினிஸ்ட்ரிக்கு ஜால்ரா போட்டுட்டு எல்லாம் எஞ்சி நிற்கிறான் என்ன மரியாதை எல்லாம் போய் டம்பிள்டரோட பாடியை பார்த்தோன்னே அங்கே லேக்கில் இருந்த மர்மேட்ஸ்ன்ற நீர்வாழ் உயிரினங்கள்லாம் தங்களுக்கு தெரிஞ்ச பாடு பாட்டெல்லாம் பாடுது இப்போதான் ஹாரிக்கு புரியுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டிரைவிசா டோர்னமெண்ட் நடக்கும்போது இந்த லேக்குள்ளே தான் பூந்து இதுங்களோட சண்டை போட்டு நம்ம ரெண்டாவது டாஸ்க் ஜெயிச்சோம் அப்போ இதுங்களோட டம்பிளர் மர்மேஷ் பேசி உள்ள என்ன நடந்தது ஹாரி மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக தான் லேட்டாக வந்தான்னு கண்டுபிடிச்சாரு எப்படி இதை மர்மேஷ் எங்கே கற்றுக்கிட்டாரு பல விஷயங்கள் டம்பிள்கிட்ட நான் கேட்காமே போயிட்டேனே ஐயோ இனிமேல் என் கூட அவர் எப்போ பேசவே மாட்டாரு நான் என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் ஹாரி சத்தமே இல்லாமல் யோசிச்சுட்டு அடியும் கண்ணுல கண்ணீர் மட்டும் வரைஞ்சிட்டே இருக்கு வழக்கம் போல இருந்து ஒரு ஆள் எஞ்சி தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச்சை பேசுகிறான் டம்பிள்டர் அது செஞ்சார் இது செஞ்சார் அத்தனை பேரை தோக்கடிச்சாரு தீய சக்திகளின் தலைவனாக இருந்த ஒரு டார்க் விசைடு கிண்டல்வாலை தோக்கடிச்சார் அப்படின்னு டம்பிளோட பெருமையெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் எதுவுமே ஹரிக்கு ஒரு பொருட்டாவே தெரியல எல்லாம் வேஸ்ட் இனிமேல் டம்பிள்டர் எனக்காக ஒரு வழியை சொன்னார் நானும் அவரும் சேர்ந்து தான் அந்த வழியை நோக்கி போனோம் இப்போ நான் மட்டும் அந்த இருண்ட பாதை இருந்த வளைஞ்ச அந்த மர்ம பாதையில நான் தான் பயணிக்கணும் பக்கத்துல ஜின்னி இருக்கிறா ஹெர்மியானி ராணெல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க ஜின்னி முகத்துல மட்டும் அழுக இல்லை அவ கண்ணில் ஒரு நெருப்பு இருக்கு ஜின்னி கொஞ்ச நாளைக்கு நீ நானும் மீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டே இருக்கும்போதே ஓன்னு ஒரு சவுண்டு எல்லாரும் மந்திரக்கோலை வச்சு ஏதோ ஒரு மாய கலையை வச்சு ஏதோ ஒரு சத்தத்தை உருவாக்குறாங்க ஒரு மாபெரும் வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் டம்பிளோட பாடி தூக்கப்பட்டு ஒரு சமாதி உருவாய் அதுக்குள்ளே அவரோட பாடியை வச்சுட்டாங்க டம்பிளர் விரும்பின மாதிரியே பள்ளியிலேயே அவரை சமாதி ஆக்கிட்டாங்க பள்ளியிலேயே அவரை புதைச்சி அங்கே சமாதி எழுப்பிட்டாங்க மாய மந்திரக்கோலை வச்சு எல்லாரும் அந்த சமாதி எழும்பு நேரம் தூரத்துலேருந்து அம்புகள் வந்து பறந்து வந்து விழுது அப்படின்னு ஹாரி என்னடா அது அம்புகள்லாம் பறந்து வருதுன்னு பார்க்குறான் எந்த அம்பும் யாரையும் தாக்கலை சென்டோஸ் தடை செய்யப்பட்ட காட்டில் இருந்த அந்த சென்டோஸ் பாதி மனுஷன் பாதி விலங்கு இருந்த அந்த சென்டோஸ் அவங்க மதித்த ஒரே மனுஷன் டம்புள்டர் தான் அவர் போய் தான் டம்புள்டர் போய் தான் அம்பிட்ஜை வெளியே விட்டாங்க இல்லைன்னா டம் அம்பிட்ஜை ஒரு வழி பண்ணியிருப்பாங்க அந்த மனுஷனோட ஒரே சொல்லுக்கு தான் அவங்க மதிப்பளிப்பாங்க அவருக்கு கடைசி மரியாதையும் செலுத்திட்டு சென்டோஸ் போயிட்டாங்க இந்த ஒரு மனுஷனுக்கு தான்டா உலகத்துல இருக்க எல்லா உயிர்களும் மரியாதை கொடுத்துருக்கு அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு எந்திக்கிறான் சின்னி அவன் கூட வரா ஜின்னி இனி நீ நானும் எங்கேயும் கொஞ்ச நாளைக்கு சந்திச்சுக்க தேவையில்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நீயும் நானும் ரொம்ப கூட இருப்போம் நீ நானும் ரொம்ப க்ளோஸ்ன்னு தெரிஞ்சா உன்னை பணைய பொருளாக யூஸ் பண்ணுவான் அந்த வால்டு மோட் எனக்கு தேவையில்ல அவன் யூஸ் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை ஹரி இல்லை தேவையில்லை கொஞ்ச நாளைக்கு நம்ம பிரிஞ்சிருப்போம் என்னோட வேலை இருக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு அவனை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இனிமேல் மீட் பண்ணுவோம் நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஹாரி நடந்து போறான் ஜின்னியும் ஹாரிய பின்தொடரல ஹாரி போறத பின்தொடர்ந்தது ஹெர்மியானி ராணும் தான் வழக்கம் போல அந்த பள்ளியில அவங்க வழக்கமாக உட்கார்ற ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க ஒரு மரத்தை சுத்தி மரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டோன் பெஞ்சில் சரி சரிடா நான் என்னோட சித்தப்பா சித்தி வீட்டுக்கு போறேன் என்ன சொல்றாரு இல்ல டம்பிளர் தான் எனக்கு கட்டையிலிட்டு இருக்காரு நான் வயசுக்கு வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளதான் எனக்கு பாதுகாப்பு அங்க நான் இருக்கணும் ஹாரி அப்படின்னு ஒரு அழைப்பு வருது பார்த்தா ஸ்கிம்ஜியர் நடந்து வராரு எந்த ஆள் என்ன கேட்பான் அந்த ஆள் என்ன கேட்பான்னு தெரியும் நான் போறேன் அப்படின்னு ஹாரி நடந்து போறான் ஹாரி கூட தான் பேசணும்னு ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன் இது ரொம்பவும் ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் எவ்வளவு நல்ல மனுஷன் எவ்வளவு உன்னதமான மனுஷன் என்ன உங்களுக்கு வேணும் அப்படி ஒரு பேச்சு நிறுத்திட்டாரு ஸ்கிரிஞ்சியர் இல்ல அவரு உனக்கு எவ்வளவு க்ளோஸ் ஆனவர் உன்னோட குருவே அவர் தான் நீ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்க எவ்வளவு நிலங்குழிஞ்சிருக்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும் இன்னைக்கு நேத்து சாயங்காலம் நான் அவர்கிட்ட எங்க போன எங்க போனே தெரிஞ்சுக்கணும் அதானே அப்படி அது சொல்ல முடியாது இதனோட நீங்க எப்ப எவ்வளவு தடவை எவ்வளவு அடிச்சு கேட்டா இதான் என்னோட ஒரே பதில் இல்ல ஹரி உன்னை சுத்தி ஆபத்து இருக்கு நான் வேணா உன்னோட வீட்டை சுத்தி ரெண்டு ஆரோச பதப்பா போட்டு போடவா <laughs> வாழ்ட மோட்டே என்ன கொலை பண்ண வரான் உங்க ஆர்எஸ்ஆல மோல அவங்கள காப்பாத்திக்க சொல்லுங்க மோல உங்களை காப்பாத்திக்கோங்க சரியா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அவருடைய ஸ்டன் ஆகி அப்படி நிக்கிறாரு திரும்பவும் அந்த பெஞ்சில இருந்து உட்காடுறான் எதிர்பார்த்ததே தான் என்ன நடந்ததுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும் ஆனா யாரையும் வெளியிட மாட்டான் தப்பு தப்பா எவன் மேலேயே சந்தேகப்பட்டு யார யாரையே கைது பண்ணி வச்சிருக்கான் அவங்களெல்லாம் விட மாட்டான் ஆனா எங்களோட ரகசியத்தை மட்டும் நம்மளோட ரகசியத்தை மட்டும் சொல்லணும் பைத்தியக்கார நாடி திட்டிகிட்டே உட்கார்ந்துருக்கிறான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உயிரோடு இருக்கணும்னு யார் எழுதா நல்ல நல்ல மனுஷன்லாம் செத்து போயிடுறான் சரிடா நான் முதல்ல என்னோட சித்தி சித்தப்பா வீட்டுக்கு போறேன் அதுக்கப்புறம் காட்ரிக்ஸ் ஹாலோவுக்கு போகணும் என்ன சொல்றாரு பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு நெருமையினி கேட்குறா இல்லை இந்த என் வாழ்க்கையே அங்கேருந்தான் தொடங்கிச்சு அங்கே தானே எங்கள் அப்பா அம்மா அப்பா அம்மா செத்தாங்க அங்கே போய் பார்க்கணும்னு என் உள் மனசு ஏதோ சொல்லுது அங்கே ஏதோ போகணும் போகணுன்னு எனக்கு தோணிட்டே இருக்கு சரி சரிடா எப்போ கிளம்பலாம் எப்போ கிளம்பலாமா டே நான் தானே போகிறேன் இது என்னோட வேலை என்னோட கடமை ஹரி எப்போ ரகசியங்கள்லாம் என்கிட்ட சொல்லான்னு எங்க கிட்ட சொல்லான்னு டம்பிள்டர் சொன்னாரோ அப்பவே உன்னோட எவ்வளோ ஆபத்தான பயணம் இருந்தாலும் அதில் நாங்களும் துணை வர்றதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் இல்ல இல்ல என்னால போன உயிர்கள்லாம் போதும் போதும் என்னால இன்னும் பல உயிர்கள் சாவது என்னால் தாக்க முடியாது என்னால் பார்க்க முடியாது அதெல்லாம் இல்லை எல்லாரும் நாங்க நீ எங்க போனாலும் நீ வேண்டாம் சொன்னாலும் நாங்க கூட வருவோம் இது சத்தியம் அப்படின்னு அருமையா நீ ராணு ஹாரிகிட்ட கட்டாயப்படுத்தி சொல்லிட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு <laughs> இன்னும் நட வேலை இருக்கு பிளருக்கும் பில்லுக்கும் கல்யாணம் இருக்குல்ல அதை அட்டன் பண்ணிட்டு தான் போறோம் ஆமா ஆமாண்டா நீங்க வீட்டுக்கு வந்து அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு தான் போற வாழ்க்கையே சூனியமா போச்சு கடைசியா ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணி மக்கள் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு போலாமே அப்படின்னு ஹாரி யோசிக்கிறான் இதோட ஹாரி பாட்டர் இந்த ஹாஃப் பிளட் பிரின்ஸ் பாகம் முடிஞ்சது என்னமா அது ரொம்ப அநியாயமா இருக்கு அநியாயமா டம்பிள் கொண்டுட்டுங்களே இப்ப எந்த ஆர்கஸ் எங்க இருக்குன்னு தெரியல எப்படி ஹாரி போய் கண்டுபிடிப்பான் என்ன யாழுக்குட்டி டம்பிள்டர் கடைசி வரைக்கும் கூட இருந்து எல்லா ஆர்கஸையும் அவரே தேடி கொடுத்து அவரே அழிச்சிட்டார்னா ஹாரிக்கு என்ன வேலை நம்ம கதைக்கு ஹாரி பாட்டர் தானே பேர் வச்சிருக்கோம் அன்பின் சக்தியாலேயே ஹாரி ஜெயிப்பான் என்னத்த பெரிய சக்தி அன்பின் தான் சக்தி சக்தின்னு சொன்னவர் எப்படி கொலை கொலை உண்டு கொலை கொலை கொலைக்கார செவர செத்து கிடத்துக்கிறாரு எப்படி இது நம்ம ஜெயிக்க முடியும் அன்பின் சக்தி சக்தின்னு சொல்றீங்க செவர எப்படி கொலை பண்ணிட்டான் எந்த அன்பு அவரை காப்பாத்திச்சு <laughs> அன்பின் சக்தியாலதான் தான் டம்பிள்டர் இறந்தாரு அன்பின் சக்தியாலதான் தான் ஹாரி ஜெயிக்க போறான் அதை நீ செவன்த் பாட்டுல பார்ப்ப தொடரும்